ஸ்தலம் திருச்சிற்றலம் திருவிஷயமங்கை திருச்சிற்றம்பரம் மறுவமர் குழலுமை பங்கர் அரபமர் கொள்கையம் அடிகள் கோயிலா குரபமர் சூர புன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய போழில நீல் விசைய மங்கையே கீதமுன்னி செய்தர கிளரும் வினையர் பூதமுன்னி எல்போடை புனிதர் பொன்னகர் கோதன வழிபட குலபுன வேதியர் தோழுதெழு விஜய மங்கையே அக்கரவரையினர் அறிவை பாகமா தொக்க நல்வேடையோடை ஜோதி தொன்னகர் தக்க நல்பானவர் தலைவர் நாடோ மிக்கவர் தோழுதெழு விஷய மங்கையே தொடை தொடைமலிதழியோ துன்னெரு கொடு உடைமலி சடை மோடி அடிகள் பொன்னகர் படைமலி மழுவினர் பைங்கண்மூறிவள் விடை மல்லி கோடியணல் விஷய மங்கையே தோட்டமர்காதினன் துதைந்த நீற்றினன் ஏடமர்கோதையோடினி வீடம் காடமர்மா கரி கதற போர்த்ததோர் வேடமதுடையணல் விஷய மங்கையே மைப்புரை கண்ணோமை பங்கன் வண்டழல் ஒப்புரை மேலே உடைய வன்னகர் அப்பொடு மலர் கொடங்கிரை ஜீவானவர் மெய்ப்பட அருள் பூரி விஜய மங்கையே இரும்பு நின்மலை வில்லின் எரிச்சரத்தினால் வரும் புறங்களை போட்டி செய்த மைந்த நூர் சுரும்பமர் கொன்றையும் தூய அர்த்தமும் விரும்பிய சடையணல் விஜய மங்கையே உளங்கையிலிருபதோடொரு பதுங்கோடா களைந்தரும் வரையேட திடமரக்கனை தளர்ந்துடல் நேரி தர அடர்த்த தன்மையன் விளங்கிழையோடும் பூகும் விஷய மங்கையே மண்ணினையுண்டவன் மலரின் மேலுரை அண்ணல்கள் தமக்கள பரிய அத்தனூர் தன்னரும் சாந்தமு பூ பூ நீர் கொடு விண்ணவர் தோழுதேழு விஷய மங்கையே கஞ்சியும் கவளமுன் கவணர் கட்டுரை நஞ்சினம் கோடியன நமர்கள் தேர்கிலார் செஞ்சடை மூடியுடை தேவன் நகர் விஞ்சையர் தொழுதேழு விஷய மங்கையே விண்ணவர் தொழுதேழு விஷய மங்கையை நன்னிய போகலியொள் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லபர் புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே சுவாமி விஜயநாதேஸ்வரர் அம்பாள் மங்கை நாயக்கி அம்மை திருச்சிற்றம்பலம்